பாடம் இருநூற்றி அறுபது பொய் பேசுவது கூடாது அல்லாஹ் கூறுகின்றான் உமக்கு எதில் தெளிவு இல்லையோ அதில் கலந்து உள்ளாதீர் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம்